திருச்சிற்றம்பலம் தலம் நெய்தானம் நாடு சோழ நாடு காவிரி வடகரை திருச்சிற்றம்பலம் மையாடிய கண்டன் மலை மகழ்பாகமதுடையான் கையாடிய கேடில் கரி உரிமூடிய ஒருவன் செய்யாடிய குவளை மல்லர் நயன தவளோடும் நெய்யாடிய பெருமானிடம் நெய்தானம நீரே பறையும் பழி பாபம் படு துயரம் பல்ல தீரும் பிறையும் புன்னல் அறவும் படு சடயம் பெருமானூர் அறையும் புன்னல் வருகாவிரி அலை சேர்வட கரை மேல் நிறையும் புனை மடவார்பையில் நெய்தானம நீரே பட பெரு நடமாடிய பெருமான் வேயாயின தோழி தோழிக்கொரு பாகம் மிக உடையான் தாயாகிய உலகங்களை நிலை பேறு செய்தலைவன் நீயாடிய பெருமானிடோ நெய்தானமே நீரே சுடுநீரணி அண்ணல் சுடர் சூலம் மன்னலேந்தி நடுநள்ளிருள் நடமாடிய நம்பன்னுரையிடமாம் கடுபாளில அறவோடுமிழ் கடல் நஞ்சமதுண்டான் நெடுவாளைகள் குதிகொள்ளுயர் நீத்தானமே நீரே நுகராரோமோ டேலம் மணி செம்பொன்னுரையொந்தி பகராவரு புனர்காபிரி பரபி பணிந்தேத்தும் நிகரான் மண்ணலிடு தன் கரை நிகழ்வாயனை தான நகரா நடி ஏத்தன்னமை நடலை அடையவே விடையார் கொடியுடையவணல் வீந்தார் வெள்ளை எல்லும்பும் உடையார் நறு மாலை சடை உடையார் அவர் மேய புடையே புன்னல் பாயோ வயல் பொழில் சூழ்ந்தனை தானம் அடையாதபர் என்றும் அமருலகம் அடையாரே நிழலார்மையல் கமசோலைகள் நிறைகின்றனை தான தழலானவன் அலனங் அனலங்கையில் ஏந்தி அழகாய கழலானடி நாளும் விடலின்றி தொழலாரபர் நாளும் தூயர் இன்றி தொழுவாரே அறையார் கடல் இலங்கை கீரை அடிசேர் கையிலாயம் இறையாரமுன் இரு பது பதுதோளிரவூன்றி நிறையார் புன்னல் நெய்த்தானன் நிகழ்சேவடி பரவ கரையார் கதிர் வாழிந்தவர் கழலே தூதல் கதியே கோலம் முடி நெடுமாலோடு கொய்தமறையானும் சிலம் மாறி வரிதாயொளி திகழ்வாயனை தானம் காலம் பெற மலர் நீரவை தூவி தேத்தும் ஞாலம் புகழ் அடியாருடல் ஒரு நோய் நல்லியாவே மத்தம் மல்லி சித்த திரை மதியில்லவர் சமணர் புத்தரபர் சொன்னம் மொழி பொருளாய் மென் நித்தம்பையில் நிமலன் நூரை நெய்தானமதேத்தும் சித்தம் முடை அடியாருடல் செருநோயடையவே தலமல்கிய புனர்காழியுள் தமிழ்ஞான சம்பந்தன் நிலமல்கிய புகழான்மிகு நெய்தானை நேகரில் வலமல்கிய பாடல்லிவை பத்தும் மிக வல்லார் சிலமல்கிய செல்வண்டடி சேர்வர் சிவகதியே சுவாமி நெய்யாடியப்பர் அம்பாள் பாலாம்பிகை திருச்சிற்றம்பலம்